الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا وكان النبي صلى الله عليه وسلم أنا أول من يقرأ باب الجنة ولا فخر أنا أول من يدخل الجنة ولا فخر أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத் தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக அன்புக்கும் இறைநேசத்திற்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்களின் தனித்துவமிக்க தனித்தன்மைகள் பெருமானாருக்கு மட்டும் சொந்தமான தன்மைகள் என்ன என்பதை குறித்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களை குறித்து அதீத்துகளிலேயும் வரலாற்றுத்துறை ஆசிரியர்களும் நிறைய எழுதுகிறார்கள் அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைவ வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார் கடுமையாக இருள் சூழ்ந்திருக்கிற பொழுது கூட அந்த வீடு வெளிச்சமாக தெரியும் என்கிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் கடுமையான இருளில் இருக்கிற பொழுது நாங்கள் ஊசியை துளைத்து விட்டால் பெருமானார் என்ற பேரொழியின் பிரகாசத்தை கொண்டு கீழே கிடக்கிற ஊசியை எடுத்து விடுவோம் என்கிறார்கள் லைட் போட்ட வீட்ல ஊசி போட்டாலே காணாம தேடிக்கொண்டிருக்கிற நாம் எங்கே இருட்டுக்குள்ளே பெருமானார் இருக்கிற பொழுது ஊசியை எடுத்து விடுவோம் என்று சொல்லுகிறார்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு பெருமானாரை குறித்து பேசுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஜலத்தை பூமி விழுங்கிவிடும் எந்த மனிதனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மழஞ்சலங்களை பார்த்ததில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறு எந்த நபிக்கும் கொடுக்காத தனிச்சிறப்பாக பெருமானாருக்கு அல்லாஹ் வழங்கினான் மூன்றாவதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் துபாப் பெருமானார் ஸல்லல்லாஹு அழைவ வஸல்லம் அவர்களின் மீது ஈக்கள் அமர்ந்ததில்லை பெருமானாரின் மீது கொசுக்கள் அமர்ந்ததில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அழைவ செல்லத்தின் மீது மற்ற புழுபூச்சிகள் தொட்டதில்லை இது உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்காமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு மட்டுமல்ல வணங்கினார் நான்காவதாக சனவாத் சனவாத்தை சொன்னால் அல்லாஹ்வும் மலக்குகளும் சனவாத்து சொல்கிறார்கள் என்பது பெருமானாருக்கு மட்டும் நான் இதுவரை உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லை தாவூத் இஸ்லாத்தின் மீது செலவாத்தை சொல்லுங்கள் அல்லாஹும் சலவாத்து சொல்கிறான் மலக்குகளும் சலவாத்து சொல்கிறார்கள் அல்லாஹ் யாருக்கும் சொல்லவில்லை தொழுதால் நான் செலவாத்தை சொல்கிறேன் அல்லாஹ் சொல்லவில்லை ஹஜ் செய்தால் நான் செலவாத்தை சொல்கிறேன் அல்லாஹ் சொல்லவில்லை ஜகாத்து கொடுத்தால் நான் செலவாத்தை சொல்கிறேன் அல்லாஹ் சொல்லவில்லை நோன்பு வைத்தால் நான் செலவாத்தை சொல்கிறேன் சொல்லவில்லை பெருமானாரின் மீது ஒரே ஒரு முறை நீங்கள் செலவாத்தை சொன்னால் நான் பத்து முறை செலவாத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரே நபர் உலகத்திலே வாழ்கிறார்கள் என்றால் பெருமானார் செலந்தா அலைஹி தவிர வேறு யாரும் இல்லை அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள் என்னுடைய நினைவாற்றலுக்கு ஒவ்வொரு ஜுமாவிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஜுமா நாளினுடைய அசரிலிருந்து மகரிப் வரை ஸலவாத்தை ஓதுவேன் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அன்னபியில் உம்மியில் ஹரமியி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் என்பதை 100 முறை ஓதுவேன் அதுதான் என் நினைவாற்றலுக்கு காரணம் என்று அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார்களே அன்புக்குரியவர்களே பெருமானாரின் மீது அல்லாஹ்வும் மலக்குகளும் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஐந்தாவதாக மலாயிக்கத்தின் முஸ்லிமீன் வாரணிக்கிற மலக்குகள் உலகத்தில் எந்த நபிக்கும் இல்லை எங்கிருந்து சலவாத்தை சொன்னாலும் அந்த சனாத்தை நாயகத்தின் கபருக்கு கொண்டு போய் சேர்க்கிற நடமாடும் வழக்குகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மொபைல் மலாய்க்காக்களை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பெருமானாருக்கு மட்டும் தான் வைத்திருக்கிறான் மலாய்க்கத்தை சையாகின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் உலகத்திலே வேறு யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்கியத்தை வழங்கவில்லை யார் எத்தனை தடவை செலவாத்தை சொல்லுகிறோமோ அது முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக காட்டப்படுகிறது வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் இல்லை ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நாயகத்தினுடைய தனிச்சிறப்பு தொழுகை என்பது இறைவனுக்கு சொந்தமானது அல்லாஹ்வை வணங்குகிற வணக்கம் தொழுகைக்குள்ளேயே நுழைந்து கொண்டவர்கள் ரெண்டு நபிமார்கள் தான் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேத்துல அத்தகையாத்துல அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த தஷஹுதுக்குள்ளே தரூதுக்குள்ளே ரெண்டே ரெண்டு நபிதான் வருகிறார்கள் அதில் பெருமானாரும் ஒன்று தொழுகைக்குள்ளே நுழைந்து கொள்ளுகிற ஆற்றல் பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானது ஏழாவதாக அத்தசாவு கொட்டாவி விடுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மட்டும் வந்ததே இல்லை தசாவு சைத்தான் உள்ளே நுழையுதல் கொட்டாவினா சைத்தான் உள்ளே நுழையுதல் பெருமானார் ஸல்லல்லாஹு பொலிவசனம் சொன்னார்கள் ஏன் சைத்தான் எப்பயோ ஆயிட்டான் ஆயிட்டான்ட்டாங்க சைத்தானை முஸ்லிமாக்கிய பெருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சாரும் அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லிக் காட்டுகிறார்கள் கொட்டாவி விடக்கூடியவர்கள் யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நினைத்தால் அந்த கொட்டாவி போய்விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அருமை மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா கொட்டாவி வரும்போது பெருமானாரை நினைத்தால் கொட்டாரி போய்விடும் எட்டாவதாக பெருமானாரினுடைய உடலையும் நபிமார்களினுடைய உடலையும் மண் அரிக்காது கபருக்குள்ள வச்சதுக்கு பிறகு மண்ணுக்கு அந்த உடலை தொடுகிற அதிகாரம் கிடையாது அல்ல வரலாற்றிலேயே நிறைய நபிமார்களை சொல்லி காட்டுகிறார் சுலைமான் சலாத்து வசலாம் அவர்கள் பைத்துல் முக்கத்தரை கட்டிக் கொண்டிருக்கிற பொழுதே மலக்குள் மோத்தி இஸ்ராயீல் வந்து விடுகிறார்கள் பாதி கட்டிடம் முடிந்திருக்கிறது அல்லாஹ் ரூங்கி ரூஹை வாங்க சொன்னான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க எல்லாம் ஜின்கள் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன் மனிதர்கள் ஜின்கள் எல்லோரும் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இப்ப நான் மூத்தா போயிட்டா இந்த கட்டிடம் பாதியிலேயே நின்றுவிடும் நான் என்னுடைய வீட்டை கட்டவில்லை அல்லாஹ்வினுடைய ஆணையத்தை கட்டுகிறேன் அதனால் இந்த கட்டிடம் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு பைத்துல் முக்கத்தஸ் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ரூகை வாங்கினால் நன்றாக இருக்கும் என்று சொல்ல அல்லாஹ் சொல்லிவிட்டான் என் ஆணையத்தை எப்படி கட்டுவது என்று எனக்கு தெரியும் முதலிலே போய் ரூகை வாங்கி விட்டு வாருங்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கண்ணாடி கூண்டுக்குள்ளே தன்னுடைய குச்சியை கழுத்திலே கொடுத்துக் கழுத்திலே கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் சேரிலே அமர்ந்தவாறு அந்த குச்சியினுடைய ஸ்டிக்க வச்சுக்கிட்டாங்க ரூஹ் வாங்கப்படுகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குற மாதிரியே இருக்கிறாங்க மொத்த போய் பார்க்குற மாதிரியே இருக்கிறாங்க வேலை வேக வேகமாக நடக்கிறது வேக வேகமாக நடக்கிறது விட்டுவிடும் அந்த வேர்வையை நாங்கள் எடுத்து தடவிக் கொள்ளுவோம் கஸ்தூரி மனம் கமழும் என்கிறார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நம்ம வேர்வேனா எடுத்து தடவுனா என்ன நடக்கும் யோசித்து பார்க்கிறோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உமிழ்நீரின் ஆற்றல் பல பேர்களின் நோயை குணப்படுத்தி இருக்கிறது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஸ்முத் கண்வழியால் நஷ்டப்படுகிறார்கள் ஹைபர் போர்க்களத்திலே வெற்றியும் இல்லை முதல் நாள் இரண்டாவது நாள் வெற்றி தோல்வி இல்லை முதல் நாள் அபூபக்கர் ரலியல்லாஹு குறைய பிடிச்சிட்டு போறாங்க ஒண்ணும் இல்ல இரண்டாவது நாள் உமர் அல்லா செல்கிறார்கள் வெற்றி தோல்வி இல்லை பெருமானார் இரண்டாவது நாள் இரவு சொன்னார்கள் நாளை காலை ஒரு இடத்திலே நான் கொடியை கொடுப்பேன் அவர் வெற்றியோடு வருவார் பெரும் பெரும் சகாபாக்கள் நம்மிடத்திலே நான் கொடுப்பார்கள் என்று சந்தோஷமாக இருக்கிறார்கள் மறுநாள் சுபுகு புலர்கிறது பெருமானார் தொழுகையை முடிக்கிறார்கள் அபு மூசல் அஷ்கரி நம்மைத்தான் நாயகம் சொல்லுவார்கள் ஹாலித் இப்னு வலீத் தான் நாயகம் சொல்லுவார்கள் அம்ர் இப்னு ஆஸ் நம்மைத்தான் நாயகம் சொல்லுவார்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிற பொழுது ஐன அலி என்றார்கள் எங்கே அஞ்சா நெஞ்சம் கொண்ட அலி ரலியல்லாஹு தஆலா என்று கேட்கிற பொழுது அலி ரலியல்லாஹு ஒரு மூலையில கண்வழியால் வாடி போய் இருக்கிறார்கள் பெருமானார் பக்கத்திலே அழைத்து தன் உமிழ் நீரை எடுத்து தடவினார்கள் தன் எச்சிலை எடுத்து தடவினார்கள் மற்ற கண்ணை விட இந்த கண் அதிக பார்வையை கொடுத்தது புகாரி இமாம் அவர்கள் வடிக்கிறார்கள் இந்த ஆட்டை பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானது பதினொன்றாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல அன்றைய பழக்கம் எல்லாம் பாத்ரூம் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே இல்ல இன்னைக்கெல்லாம் அட்டாச் இருக்கிற மாதிரி பெருமானாரின் காலத்தில் கிடையாது வெளியே செல்ல வேண்டும் அதனால ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள் இரவு நேரத்திலே சிறுநீர் தேவை ஏற்பட்டால் அந்த பாத்திரத்திலே கழித்துக் கொள்வார்கள் மறுநாள் காலை தூக்கி விட்டு விடுவார்கள் இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுநீர் கழித்து வைத்திருக்கிறார்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா வந்தவர்கள் பெருமானாரினுடைய சிறுநீருக்கு வாடை கிடையாது கமகமண்டு வாசம் தான் இருக்குமே தவிர வாடை இருக்காது நம்ம ஆளு நாலு நாள் பாத்ரூம் கழுவாட்டி அந்த ஏரியாக்குள்ளே போக முடியாது அது வேறு விஷயம் வந்தார்கள் எந்த சிறுநீருக்கான எந்த அடையாளமும் இல்லை உம்மை மண்டலியில் தாக்கத்தில் எடுத்து குடித்து விட்டார்கள் பெருமானாரினுடைய சிறுநீரை குடித்து விடுகிறார்கள் அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க இந்த டப்பாவிலே சிறுநீர் இருந்ததே எங்கே என்று கேட்க நாயகமே சிறுநீரா நான் எடுத்து குடித்து விட்டேன் நாயகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உன்னை நரகம் தீண்டாது என்றார்கள் நாயகத்தினுடைய சிறுநீரை நாட்டை அன்றைய அரபுகளுக்கு ஒரு பழக்கம் இருக்கும் ரத்தம் அதிகமா போயிடும் நமக்கு ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அவங்கள்ட்ட ரத்தம் எடுப்பார்களாம் எஃப்திஜாம் என்று சொல்வார்கள் அரபியில அதிகமாக ரத்தம் ஊற்றெடுக்கும் காரணம் அவர்களின் உணவு பேரித்தம்பளம் ரத்தத்தை எடுத்து பெருமானார் ஒரு பாத்திரத்தில் வைத்திருக்கிறார்கள் மறுநாள் காலை பெருமானார் அந்த பாத்திரத்தை நீங்கள் அந்த ரத்தத்தை எடுத்து ஊட்டி விடுங்கள் என்று சஃபீனார் ரலியல்லாஹு இடத்திலே சொல்ல நான் ஊட்டி விடுகிறேன் நாயகமே என்று சொல்லி சஃபீனார் ரலியல்லாஹு வெளியே எடுத்து சென்று அந்த ரத்தத்தை குடித்து விடுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபீனா ரத்தத்தை நீங்கள் ஊட்டி விட்டீர்களா பெருமானார்ட்ட பொய் சொல்லக்கூடாது ஊத்திட்டேன் நாயகமே ஆனா வயித்துல ஊத்திட்டேன் நாயகமே நாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபீனாவை பார்த்து சொன்னார்கள் என் ரத்தம் சென்ற உடலை நரகம் தீண்டாது என்றார்கள் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நாயகத்திற்கு மட்டும் சொந்தமானது வேறு யாருக்கும் இந்த ஆற்றல் இல்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வராஹே ஹிஜாப் சுவட்டுக்கு பின்னால் இருந்து அழைக்க முடியாது அழைக்கிறது கூட பெருமானார் வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியே இருந்துகிட்டு நாயகமே முகம்மதே வெளியே வாருங்கள் உலகத்தில் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சட்டத்தை எந்த நபிக்கும் கொடுக்கவில்லை வீட்டுக்குள் இருக்கிறவர்கள் தாவூத் இஸ்லாத்தை வெளியே வாருங்கள் என்று சொன்னால் குற்றம் இல்லை ஆனால் நபியை சொன்னால் அது குற்றம் லா அஸ்வாத்துக்கும் ஃபௌக சௌத்தின் நபி நபியினுடைய சட்டத்தை விட உயர்வாக பேசினால் உங்கள் அமல்கள் அழிந்து விடும் என்று சொல்லது பெருமானாருக்கு மட்டும் இதுவரை உலகத்தில் வேறு யாருக்கும் இல்லை சாபித் கைசி கைஸ் இப்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர் இயற்கையிலேயே கொஞ்சம் சவுண்டான ஆளு சில பேர்கள் இருக்கிறாங்க மைக்கே தேவையில்லை லேசா அல்ஹம்துன்னு சொன்னாலே அது நாலு ஊருக்கு கேட்கும் அதே மாதிரி சாபித் இப்னு கைசி மனு சம்மாத் ரலியல்லாஹு தஆலா சப்தமுள்ள சகாபி இந்த வசனம் இறங்கணும்னு வீட்டில் போய் கதவை சாத்திட்டு அழுக ஆரம்பிச்சிட்டார் இரண்டு மூன்று நாட்கள் ஆளை காணவில்லை பெருமானார் எங்கே சாபித்தின் நிலை என்னானது என்று கேட்க நாயகமே சாபித் வீட்டுக்குள்ளே கதவை சாத்தி அழுது கொண்டிருக்கிறார் இந்த வசனம் இறங்கியதற்காக யாருடைய குரல் பெருமானாரின் குரலை விட வேகமாக இருக்கிறதோ யாருடைய குரல் பெருமானாரின் குரலை விட உயரமாக இருக்கிறதோ அடர்த்தியாக இருக்கிறதோ அவரின் அமல்கள் அழிக்கப்படும் என்ற வசனம் வந்தவுடன் என் குரல் நாயகத்தின் குரலை விட அதிகமானது நான் நாயகத்தோடு பேசாமல் என்னால் இருக்கவே முடியாது பெருமானாரை பார்த்தால் பேச வேண்டும் என்ற எண்ணம் எழும் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இயற்கையான குரல் வளையும் படைத்தவர்களை அல்லாஹ் சொல்லவில்லை என்றே பெருமையை காட்டுவதற்காக பெருமானாரின் குரலை விட யாரின் குரல் உயர்கிறதோ அவர்களின் அமல்கள் தான் அழைக்கப்படும் பெருமானாரே சென்றார்கள் சாபித் இப்னு கைஸ் இப்னு சம்மா விளையாடி கிஞ்சல் அடிக்கிற நிறைய பேர்கள் நம் சமுதாயத்தில் உண்டு முன்னால் பார்ப்பதை போன்று பின்னால் பார்ப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகையை முடிக்கிறார்கள் தொழுது முடித்தவுடன் ஒரு சகாபியை பெருமானார் அழைக்கிறார்கள் எல்லோரும் தொழுது கொண்டிருந்தார்கள் நீங்கள் மட்டும் ஏன் தொழவில்லை என்றார்கள் நாயகமே நான் வீட்டிலேயே தொழுதுட்டு விட்டேன் நாயகமே அதனால் நான் தொழவில்லை நாயகமே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழுதாலும் ஜமாஅத் நடக்கிற பொழுது நீங்கள் வந்தால் மீண்டும் தொழ வேண்டும் என்ற சட்டத்தை அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் இப்ப பின்னாடி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் இருந்து கொண்டே சொல்லுகிற ஆற்றல் அவர்களுக்கு உண்டு ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள் தொழுது முடித்தவுடன் பெருமானார் சொன்னார்கள் இன்றைக்கு என் தொழுகையில் தடுமாற்றம் ஏற்பட்டது எதனால் தெரியுமா இவர் சரியாக ஒளிச்சியவில்லை காயை காலை கழுவவில்லை என்று சொல்லி குறிப்பிட்ட சலாபியை காட்டுகிறார்கள் கடைசியில் பார்த்தா அவர் சரியா கால கழுவாம உள்ள வந்திருந்தார் பின்னால் பார்த்த ஆட்களும் பெருமானாருக்கு உண்டு பெருமானாரினுடைய ஆட்களை சொல்லிக் கொண்டு வருகிற பொழுது பூமியில் இருந்து கொண்டே சந்திரனை பிளக்கிற ஆட்கள் யாராவது பிளக்க முடியுமா தன்னுடைய சக்தியை எல்லாம் உலகத்தினுடைய சக்தியை எல்லாம் ஒன்றாக திரட்டி சந்திரனை இரண்டாக பிளப்பதற்கு இந்த உலக முயற்சித்தால் அது நடக்குமா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆய்வாளர்களும் ஒன்று சேர்ந்து என்னிடத்தில் இருக்கிற கட்டுகளையும் என்னிடத்தில் இருக்கிற ராக்கெட்டுகளையும் பயன்படுத்தி நான் சந்திரனை இரண்டாக பிளக்கப் போகிறேன் பிறந்தவர்கள் நபியானது என்றோ கடைசியில பிறந்தது யாருக்காவது அல்ல இந்த வாய்ப்பை கொடுத்தான ஆலமுல் அருவாகிலே அல்லாஹ் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அலஸ்து பி நான் தான் உங்களுடைய இரட்சகனா என்று கேட்கிற பொழுது எல்லோருமே பலா என்று சொன்னார்களே அதில் ஆரம்பமாக சொன்னவர்கள் அண்ணல் திருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனா அவ்வளவு மன் கால பலா ஆரம்பமாக நீதான் என்ற இரட்சகன் என்று முதலில் சொன்னவன் நான் தான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெருமையும் பெருமானாருக்கு தான் சேரும் உலகத்திலே எத்தனை நபி தோன்றினார்களோ அத்தனை பேர்களும் பெருமானாரை பற்றி பேசி இருக்கிறார்கள் வேறு எந்த நபியை பற்றியும் பேசவில்லை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 20 பிள்ளைங்க தன் மகன் சீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அழைத்து சொன்னார்கள் உன்னுடைய நெற்றியில் தான் நூரே முகம்மது இருக்கிறது அதனால் நான் சொர்க்கத்திலே பார்த்திருக்கிறேன் இலைகள் தலைகள் வாசல்கள் கதவுகள் அத்தனையிலும் முகம்மதின் பேர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த முகம்மதின் பேர் பறவைகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது பழங்களில் பொறிக்கப்பட்டிருக்கிறது காய்கறிகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது சொர்க்கத்தில் பார்த்த இடத்தெல்லாம் முகம்மதின் பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது அந்த முகம்மதினுடைய நூறானியத் பிரகாசம் உன் நெற்றியில் இருக்கிறது நீ வாழ்க்கையில் பாவம் செய்து விடாதே என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிச்சலம் பிச்சலமாக சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கினானாவுக்கு வந்து குறைஷிக்கு வந்து ஹாசிமிக்கு வந்து அப்துல் முத்தலிபுக்கு வந்து அப்துல்லாஹுக்கு வந்து பெருமானார் பிறக்கிறார்கள் அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் எல்லோரும் புகழ்ந்தடவி உலகத்தில் உலகத்துல பெருமானாரை தவிர யாரும் இல்லை அது மட்டுமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் இருக்கிறது உலகத்துல யாருக்கும் கொடுக்காத தௌராத் இன்ஜீல் ஜபூர் பட்டிலும் இருக்கக்கூடிய மொத்த கருத்துக்களையும் உள்ளடக்கிய வேதம் என்ன ஆச்சரியம் தெரியுமா இதுவரை அந்த வேதத்திலே ஒரு புள்ளியை கூட யாராலும் மாற்ற முடியாத வேதம் மாமூனுடைய காலம் மன்னர் மாமூன் ஒரு யூதர் வருகிறார் குரானிலே சில பகுதிகளை மாற்றி எழுதிவிட்டு விற்பனைக்கு கொண்டு வருகிறார் அந்த யூதனை பிடிச்சு செருப்பால் அடிக்கிறான் மன்னர் மாமூனிடத்தில் மாமூனிடத்தில் அழைத்து வரப்படுகிறதே மாமூன் கேட்டார் ஏன் இதை செய்தாய் நான் சோதிப்பதற்காகத்தான் செய்தேன் இப்னு ராவந்தி சொல்லுவான் அந்த யூதனின் பெயர் இப்னு ராவந்தி நான் யூத மதத்தினுடைய வேதத்திலே கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தி விற்பனைக்கு கொண்டு சென்றேன் அத்தனையும் வாங்கிக் கொண்டார்கள் இந்தியிலே பைபிளிலே குழப்பத்தை ஏற்படுத்தினேன் நாலஞ்சு பக்கத்தை எஸ்டா விட்டேன் எல்லோரும் வாங்கிக் கொண்டார்கள் அதை போன்று குரானிலும் எஸ்டா விடலாம் என்று சில பகுதிகளை இணைத்தேன் ஆனால் நான் செருப்படி விட்டேன் என்கிறார் குர்ஆனுக்குள் இதுவரை அன்னபெருமானாரின் காலத்திலிருந்து இன்று வரை ஒரு புள்ளி அபௌ என்பதை வேய தேயாக மாற்றுகிற ஆற்றல் உலகத்தில் யாருக்கும் இல்லை இப்படி பாதுகாப்பான வேதம் கொடுக்கப்பட்டதும் பெருமானாருக்கு மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய பெயர்கள்ல 70 பெயரை அல்லாஹ் பெருமானாருக்கு கொடுக்கிறான் வேற எந்த நபிக்கும் கொடுக்கல கஃபூர் அல்லாஹ்வினுடைய பெயர் பெருமானாருக்கு அல்லாஹ் கஃபூர் என்ற பெயரை கொடுக்கிறார் ரஹீம் அல்லாஹ்வினுடைய பெயர் பெருமானாருக்கு அல்லாஹ்வினுடைய பெயரை தனக்குள்ள பெயரை 70 பெயர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி இருக்கிறார் உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் இதை வழங்கவில்லை சூரத்துல் அன்ஆம் இந்த சூறாவை ஆயிரம் முறை ஓதினாலும் அற்புதமாக இருக்கும் அந்த சூறாவை இறக்குவதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 70000 மலக்குகளை அனுப்பினார் அந்த சூரா வர்றதுக்காக மட்டும் உலகத்துல வேற எந்த நபியினுடைய வேதம் சுகுஃபுகள் இறங்குவதற்கும் இப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் 70000 விளக்குகளை அனுப்பவில்லை இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது இது மட்டுமல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களை கூட அல்லாஹ் விட்டு வைக்கவில்லை முந்திய வேதத்திலே குறிப்பிடுகிறார் நாயகத்தை மட்டுமல்ல நாயகத்தின் தோழர்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா பயணத்திலே செல்லுகிற பொழுது ஒரு கிறிஸ்துவ பாதிரி அழைத்தாராம் அழைத்து உமர் அலி அல்லாவினுடைய எல்லா அடையாளங்களையும் பார்த்து விட்டு சொன்னார் இந்த இடம் உங்கள் ஆட்சிக்கு வரும் உமர் அலி அல்லா உத்தலாப்ப வயசு இருபது இருபத்தஞ்சு வயசு முகமது என்று ஒருவர் வருவார் அவருக்கு பின்னால் அபுபக்கர் ஒருவர் வருவார் அவருக்கு பின்னால் நீதான் ஆட்சியில் இருப்பாய் உமர் அலி அல்லாவுடைய வாப்பா உனக்கு ஒட்டகமே மேய்க்க தெரியலன்னு அடிச்சு பத்து நபர் உமர் அலி அல்லாஹ் போக்கிரியாக திரிகிறார்கள் அந்த உமரை பார்த்து நீ ஒரு நாள் அரசராக ஆவாய் உமர் பார்த்து சிரிச்சாங்களாம் நானா என்ன பார்த்தா சொல்ற எங்க வாப்பாவே நம்பல நான் அரசனா நீ அரசனாக ஆவாய் இந்த இடம் உன் ஆட்சிக்கு கீழே வரும் அதான் வராது அப்படி வந்தால் எனக்குத்தான் எழுதி கொடுக்க வேணும்னு அப்பயே எழுதி வாங்கிட்டாரு உமர் அலி தஆலா எங்க சொன்னாலும் கையெழுத்த போறேன் அப்ப கை நாட்டுதானே எங்க சொன்னா எனக்கு எங்க வர போகிறது திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த இடம் உனக்கு சொந்தமாகும் ஒரு ஒரு 500 ஏக்கர் உனக்கு சொந்தமாக போகிறது அதிலே 4 ஏக்கர் எனக்கு கொடுக்க வேண்டும் வராத நிலத்துக்கு கையெழுத்து போடுன்னா எங்க வேண்டாலும் வைப்பான் என்ன வரவ போகுது உமர் அல்லா கையெழுத்தான் போட்டு வந்தாச்சு உமர் அல்லாவினுடைய ஆட்சி வருகிறது அந்த பாதிரியும் வந்து விட்டார் உமர் அலி பார்த்துட்டு ஒரு மாதிரியா பாக்குறாங்க அன்னைக்கே சொன்னனா இல்லையா பாதிரி சொல்லுகிறார் தௌராத்திலே பொறிக்கப்பட்ட வாசகம் கியாமத்து நாள் வரை என்ன நடக்குமோ அத்தனையும் தௌராத்தில் உண்டு அதில் உமர் இந்த இடத்தை பிடிப்பார் என்பதும் உண்டு நீ கையெழுத்து போட்டீங்க அதனால எனக்கு கொடுத்தா தீரணும் உமர் அலி அல்லாஹு உடன் இருந்தவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்கள் வாக்குறுதியை மீறுகிற பண்பாடு கூடாது அதனால் இடத்தை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் உமர் அல்லாஹு தஆலா அந்த இடத்தை கொடுத்தார்கள் என்பது வரலாறு உமரை குறித்தும் இருக்கிறது அலி ரலியல்லாஹு தஆலா சிஃபின் போர்க்களத்திற்கு செல்கிறார்கள் யார் ஜெயிப்பார்கள் சிஃபின் போர்க்களம் முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹுக்கு மத்தியில் உள்ள போர்க்களம் காபுல் அஹ்பார் வேதத்தை அறிந்தவரை அழைத்து அலிலல்லா இதிலே யாருக்கு வெற்றி என்று கேட்கிற பொழுது தான் வெற்றி தௌராத்தில் நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார் அன்புக்குரியவர்களே முந்தைய வேதங்களில் நாயகம் மட்டுமல்ல நாயகத்தின் தோழர்களை குறித்து கூட பொறிக்கப்பட்டிருக்கிறது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நேரடியாக பார்த்தவர்களும் பெருமானாரை தவிர உலகத்தில் வேறு எந்த நபியும் இல்லை மனித தோற்றத்துல தான் வருவாங்க அசல் தோற்றம் ஆறுநூறு ரெக்கைகளை கொண்டு ஜிப்ராஹில் அலி இருப்பார்கள் ஒவ்வொரு ரெக்கையின் நீளம் என்ன அகலம் என்ன அத்தனையும் சொன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நாலு முறை பார்த்திருக்கிறார்கள் இதுவும் பெருமானாருக்கு மட்டும் சொந்தம் உலகத்தில் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மலக்குகளை அவ்வப்போது இறக்குவான் நன்மாராயம் சொல்வதற்காக அல்லது அழிப்பதற்காக மொத்த ஐயாயிரம் மலக்குகளை அனுப்பி உதவி செய்ததும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி செலத்தை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் இப்படி உதவி செய்யவில்லை கடைசி கடைசியாக பெருமானா ஸல்லல்லாஹு அழைவு செல்லும் அன்னவர்களை பற்றி வருகிற பொழுது அல்லாஹுவின் சந்திப்பு உலகத்திலேயே அல்லாஹுவை நம்ம சந்திக்கிறதா இருந்தா கபருக்குள்ள போய் பல நாள் வாழணும் பல ஆண்டுகள் அதுக்கப்புறம் அசூர் உதப்படும் அதற்கப்புறம் அஷர் இருக்கிறது அங்க எஸ்எல் மைதானத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது வலது கையிலே ஆமால் நாமா இருக்கிறது மீசான் திராஸ் இருக்கிறது சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டி இருக்கிறது சொர்க்கத்திற்குள்ளே செல்ல வேண்டி இருக்கிறது சொர்க்கத்தின் நியமத்துக்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது அந்த நியமத்துக்களை எல்லாம் அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்பான் வேற ஏதாவது உங்களுக்கு வேணுமான்னு கேட்பான் அப்பதான் எல்லாரும் சொல்லுவாங்களாம் யாரெல்லாம் உன்னை நான் பார்க்கணும் அண்ணாவை பார்ப்பது எவ்வளவு காலம் எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனால் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நேரடியாக அல்லாஹ்வை பார்க்கிற ஆற்றல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக திரையின்றி பார்க்கிற ஆற்றல் பெருமானாருக்கு மட்டும் தான் கிடைத்தது சட்ட ரீதியாக பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் நிறைய உண்டு நமக்கு எது கூடாதோ அது பெருமானாருக்கு கூடும் ஒரு பத்து மசாயில்களை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் மசாயில் ரீதியாக ஜுனுபாலியாக குளிப்பு கடமையானவனாக ஒருவன் பள்ளிக்கூடத்திலே பள்ளிவாசலிலே படுக்கக்கூடாது பள்ளியில படுத்து தூங்குறாரு குளிப்பு கடமையாயிருச்சு வெளியே போயிடணும் குளித்து விட்டு வர வேண்டும் கடுமையான குளிர்காலமாக இருக்கிறது தயமம் செஞ்சு குளிப்புக்கு பகரம் தயமம் தயமம் செய்யாம பள்ளிக்குள்ள படுக்கிறது ஹராம் பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரலியல்லாஹு பள்ளியில் படுப்பதை வன்மையாக கண்டித்தார்கள் ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹராம் அல்ல ஜுனுபாலியாக பள்ளிகள் இருப்பது பெருமானாருக்கு ஹராம் அல்ல இரண்டாவது மசாயில் தூங்கினால் நம்முடைய ஒளு எல்லாம் முறிஞ்சு போயிடும் ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கினா ஒழு முடியாது நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு எந்திரிச்சு வந்து பெருமானாரால் தொலை வைக்க முடியும் கூடும் நம்ம அஜர்க்கு நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு எல்லாத்துக்கு முன்னாடி குரட்ட விடுறது தெரியுது வந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினா என்ன நடக்கும் கூடாது ஆனால் பெருமானா கூடும் நம்முடைய பாத்ரூம்களை அமைப்பது கிபிலாவின் பக்கமாக கிபிலாவை முன்னோக்குதல் பின்னோக்குதல் வளஞ்சனம் கழிக்கிற பொழுது கிபிலாவை முன்னோக்குதல் பின்னோக்குதல் ரெண்டுமே ஹராம் ஆனால் ரசூலுல்லாவுக்கு அது கூடும் காபாவை விட பெருமானார் உயர்ந்தவர்கள் அதனால் முன்னோக்குதலும் கூடும் பின்னோக்குதலும் கூடும் நமக்கு கூட நாலாவது மசாயிலே அசருக்கு பிறகு நாம தொழுகிறது ஹராம் அசர் தொழுகை முடிஞ்சு நம்ம மகரிப் வரைக்கும் தொழுகிறது ஹராம் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செலத்திற்கு அசருக்கு பிறகு தொழுவதும் ஜவாஸ் பெருமானாருக்கு கூடும் நமக்கு கூடாது தொடர்ந்து நோன்பு வைப்பது சௌமிய விசால் என்று சொல்லுவார்கள் அஞ்சாவது மசாயில் தொடர்ந்து நோன்பு வைப்பது பெருமனா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்கள் நாலு நாள் அஞ்சு நாள் நோன்பே திறக்காமல் தொடர்ந்து நோன்பு வைப்பார்கள் இதை பார்த்த சஹாபாக்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் நோன்பு வைக்கிறது தெரிஞ்ச உடனே பெருமானார் அழைக்கிறார்கள் அழைத்து நீங்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதாக கேள்விப்பட்டேன் ஆம் நாயகமே யாஃபிருலக அல்லாஹு மா தகத்தம மின் தக்பிக வ மா முன் செய்த பின் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நாயகமே நீங்களே தொடர்ந்து வைக்காம இருந்தா நல்லா இருக்குமா பெருமானார் கேட்கிறார்கள் ஐயுக்கும் மிஸ்லி என்னை போன்று உங்களால் இருக்க முடியுமா யுத்இமனி ரப்பி வ யுஸ்கீனி ரப்பி எனக்கு என் ரப்பு உணவு கொடுக்கிறான் என் ரப்பு பானம் கொடுக்கிறான் உள்ளார்ந்த சக்தியை அல்லாஹ் எனக்கு வழங்குகிறான் உம்மால் அப்படி இருக்க முடியுமா நோன்பை திறங்கள் என்றார்கள் நாம தொடர்ந்து நோன்பு வைப்பது ஹராம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அது ஜவாப் பைத்துல் மாலின் பொருளை எடுப்பது நமக்கு ஹராம் ரணிமத் பொருளை நாம் தொடுவது ஹராம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர் போர்க்களத்திற்கு போய்விட்டு வருகிறார்கள் பெருமானாரை நோக்கி ஒரு அம்பு சரியாக வருகிறது பெருமானாரின் குதிரையை இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள் மிதுகம் ரலியல்லாஹு தஆலா நாயகத்தினுடைய குதிரை இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பெருமானாரை நோக்கி வந்த அம்பு பெருமானாரை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக் கொண்டான் அந்த அம்பு மிதுகம் அல்லாவினுடைய நெஞ்சில் பாய்கிறது அதே இடத்திலேயே மிதுகம் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாகிறார்கள் நாயகத்தின் குதிரையை இழுத்து வருகிறார்கள் கைபர் போர்க்களத்திற்கு பிறகுதான் சகாபாக்கள் லட்சாதிபதியாக மாறுகிறார்கள் நிறைய செல்வம் எல்லோரும் நினைத்துக் கொண்டே வருகிறார்கள் காசு வரப்போகிறது அதை வைத்து நாம் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் மார்க்கத்திற்காக இதை செய்யலாம் அதை செய்யலாம் என்றெல்லாம் எண்ணுகிறார்கள் மிகவும் எவ்வளவு எண்ணிக்கொண்டு வந்திருப்பார்கள் ஷஹீதாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால் கிடக்கிறார்கள் தோழர்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வருகிறார்கள் இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி இவர் சொர்க்கவாசி என்று எல்லோரும் பேசுகிறார்கள் நாயகத்தினுடைய ஹாதிமாக வந்தவர் அதனால் இவருக்கு சொர்க்கம் இருக்கிறது போருக்கு சென்று விட்டு வந்தவர் வீடு வரை செல்லவில்லை இவர் சொர்க்கத்தில் இருக்கிறார் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார் பெருமானாரின் கண்களிலிருந்து மட்டும் கண்ணீர் வருகிறது ஏன் நாயகமே என்று கேட்க கனிமத் பொருளை பங்கு வைத்து கொடுப்பதற்கு முன்னால் கனிமத் பொருளிலிருந்து பைத்துல் மாலிலிருந்து இவர் ஒரு ஆடையை எடுத்து போட்டிருக்கிறார் இவர் போட்ட ஆடை அதுதான் இந்த ஆடைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது என்றார்கள் நரக நெருப்பு எரிகிறது சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் கண்ணீர் கூட்டத்தை பிளந்து கொண்டு ஒரு சாபி ஓடி வருகிறார் ஷிராக்குன் ஷிராக்காட் நாயகமே இதுமே என் செருப்பு வார் இல்ல அங்க ஒரே ஒரு வார் ரெண்டு வார் கிடந்துச்சு அதை எடுத்து வந்தேன் இந்தங்க நாயகமே வச்சுக்கங்க நாயகமே என்று சொல்ல சிராப்பு நவ் சிராக்கானி மினன்னார் இது செருப்பு வார் அல்ல நரகத்தின் வார் என்றார்கள் புகாரியில் பதிவான ஹதீஸ் கற்கலாம் போர்வையை அணிந்து கொண்டு வருகிறார் உன் போர்வைக்கு கீழே நரக நெருப்பு எரிகிறது கற்கரா என்றார்கள் என்ன நாயகமே இதை பங்கு வைப்பதற்கு முன்னால் நீ எடுத்து வந்திருக்கிறாய் என்றார் இப்ப பைத்துல் மாலை தொடுவது ஹராம் ஆனால் பெருமானாருக்கு பைத்துல் மாலை பிரிப்பதற்கு முன்னால் எடுத்துக் கொடுக்கிற தகுதியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார் வேறு யாருக்கும் அந்த ஆற்றல் இல்லை அடுத்த ஒரு மசாயில் உலுகியா குர்பானி கொடுக்கறோமா இல்லையா ஒரு ஆட்டை ஒரு குடும்பத்துக்கே கொடுக்க முடியுமா ஆனால் நாயகத்திற்கு ஒரு உம்மத்துக்கே கொடுக்கிற ஆட்கள் உண்டு பெருமானார் என்றைக்கும் ரெண்டு ஆடு அறுப்பார்கள் உண்டு தனக்கு இன்னொன்று உம்மத்துக்கு அதே மாதிரி நாயகம் அறுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த அரியத்தின் படி அமல் செய்வேன்னு ஒருத்தர் ஒரு ஆட்டை தனக்கும் என்னொரு ஆட்டை உம்மத்துக்காக இருக்கிறேன்னாக்கா ஒன்னாக நன்மை கிடைக்காது யாராவது ஒருவருக்குத்தான் ஒரு ஆட்டை கொடுக்க முடியும் ஆனால் பெருமானாருக்கு மட்டும் உம்மத்துக்கே கொடுக்க ஆற்றல் உண்டு எட்டாவது ஒரு மசாலா தீர்ப்பு சொல்லுதல் கோபத்துல தீர்ப்பு சொன்னா தீர்ப்பு கூடாது ஹராம் ஒருவர் கடுமையான கோபத்தில் நீதிபதி வந்து அமர்ந்திருக்கிறார் இப்பொழுது ஒரு தீர்ப்பை சொல்லுகிறார் இந்த தீர்ப்பை மார்க்கம் ஏற்காது ஆனால் பெருமானார் கடுமையான கோபத்தில் சொன்னாலும் அந்த தீர்ப்பு தீர்ப்பு தான் பெருமானார் என்ன கோபம் இருந்தாலும் நிதானம் தவறியது கிடையாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நிதானம் தவற விட்டதும் கிடையாது ஹஜ்ஜில ஒன்பதாவது மசாயிலு ஹஜ்ஜில யாராம் கட்டிட்டா நறுமணங்களை பூசக்கூடாது இது நமக்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே மனதோடு உள்ளவர்கள் நறுமணத்தோடு உள்ளவர்கள் மலக்குகளின் தொடர்பை கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஹ்ராம் கட்டியதற்கு பிறகும் கூட நறுமணம் ஜவாஸ் வேறு யாருக்கு உலகத்தில் அந்த சட்டம் இல்லை உலகத்தை ஆளுகிற அரசனுக்கும் அந்த சட்டம் அல்ல இஹ்ராம் கட்டி விட்டார் என்று சொன்னால் அதற்கு பிறகு நறுமணத்தை தொட முடியாது தொட்டால் தமு கொடுத்தாக வேண்டும் ஒரு ஆட்டை கொடுத்தாக வேண்டும் அந்த சட்டத்திலிருந்து பெருமானார் மட்டும் விதிவிலக்காக மாறி போகிறார்கள் இன்னொரு மசாயில் கல்யாணம் ரெண்டு சாட்சி வழி இல்லாம கூடாது அனவி மதுகபில வழி கூட தேவையில்லை ஆனா ரெண்டு சாட்சி கண்டிப்பா வேண்டும் பாக்கி மூன்று மதுகபிலையும் வழியும் வேண்டும் ரெண்டு சாட்சிகளும் வேண்டும் அது இல்லாம கல்யாணம் கூடாது ஆனா நாயகத்துக்கு வழியும் தேவையில்லை சாட்சியும் தேவையில்லை நமக்கு நாடுதான் பெருமானாருக்கு நானும் தேவையில்லை தாண்டையும் மனம் முடிக்கலாம் இந்த சட்டம் பெருமானார் செல்லல்லா ஒளிவச்சலத்திற்கு மட்டும் சொந்தமான சட்டம் உலகத்தில் வேறு யாருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கவில்லை இன்னும் சில சட்டங்கள் நமக்கு ஹலால் பெருமானாருக்கு ஹராம் மேல உள்ளதெல்லாம் நமக்கு ஹராம் பெருமானாருக்கு ஹலால் இன்னும் சில சட்டங்கள் இருக்கிறது பெருமானாருக்கு அது ஹராம் நமக்கு அது ஹலால் ஆயிரக்கணக்கான சட்டங்கள் நான் உதாரணத்துக்கு ஒரு எட்டு பத்து சட்டத்தை மட்டும் நான் சொல்கிறேன் ஜக்காத்தை சாப்பிடுதல் பெருமானாருக்கு ஹராம் பெருமானாருக்கு மட்டுமல்ல நாயகத்தின் குடும்பத்திற்கு ஹராம் ஜக்காத்தை வசூலிக்கிற வேலை செய்வது கூட நாயகத்தின் குடும்பத்திற்கு ஹராம் ஜக்காத்தை வசூலிப்பவர்களுக்கு ஜக்காத்தின் பொருளிலிருந்து கொடுக்கலாம் என்ற சட்டம் இருப்பதால் அந்த ஜக்காத் வசூலிப்பவர்களுக்கு போய் சேரும் என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஜக்காத் வசூலிக்கிற வேலையை கூட செய்யக்கூடாது என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் மட்டுமல்ல நதிர் நேர்ச்சை ஒருத்தர் நேர்ச்சி பண்றாரு எல்லாம் என் பையன் 12வதுல பாஸ் ஆயிட்டாக்கா நான் 20 ரொட்டி சுட்டு கொடுத்தவன் அப்படின்னு ஒரு நேர்த்தி பண்ணாரு எல்லாம் ரொம்ப பாவம் பட்டில படுத்திருக்கான்ல நேர்த்தி சுட்டு நான் ரொட்டி சுட்டு கொடுத்துறேன் இப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேர்ச்சி பண்ணி அந்த நேர்ச்சை பொருளை பெருமானார் இடத்திலே கொடுப்பது பெருமானார் சாப்பிடுவது ஹராம் அப்பட மாட்டாங்க நேர்ச்சியை சாப்பிடுவது ஹராம் பெருமானார் சதக்காக்களை சாப்பிடுவது ஹராம் சதக்காவினுடைய பொருளை நாயகமும் நாயகத்தினுடைய குடும்பத்தார்களும் சாப்பிடுவது ஹராம் ஒரே ஒரு நாள் தெரியாமல் ஹுசைன் அலி அல்லாஹு தஆலா ஒரு சதக்காவினுடைய பேரித்தம்பளத்தை வாயிலே போட்டதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவிட்டு எடுத்தெறிந்தார்களே கஃபாராத்துகள் பெருமானாருக்கு ஹராம் மூணு கஃபாரா இருக்கு ஒருத்தர் சத்தியம் பண்ணார் சத்தியத்தை முறித்து விட்டால் பத்து பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் இந்த சாப்பாட்டை நாயகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கிறது ஹராம் பெருமானார் சாப்பிடுவதும் ஹராம் இரண்டாவது கஃபாரா ஒன்று இருக்கிறது அதுக்கு பேர் லிஹார் தன் மனைவியை பார்த்து உன் முதுக பார்த்தா எங்க அம்மா முதுகு மாறு இருக்குங்கறான் உன் முகத்தை பார்த்தா எங்க அம்மா முகம் மாறு இருக்கு அப்படிங்கறான் இது லிஹார் எதற்கு கஃபாரா இருக்கிறது ஒரு அடிமை உரிமை விட வேண்டும் இல்லை என்று சொன்னால் 60 மிஸ்கின்களுக்கு 60 நோன்பு வைக்கணும் இல்லைன்னா 60 மிஸ்கின்களுக்கு கூட கொடுக்க வேண்டும் இந்த அறுபது மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்கும் போது அந்த உணவை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறது ஹராம் ரசூல் சாப்பிடுவதும் ஹராம் ஒருத்தன் மறந்து கொலை செய்தால் அதற்கு கஃபாரா 60 மிஸ்கின்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் கஃபாரத்துல் கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க அந்த கஃபாராவை கொண்டு போய் நாயகத்திலே கொடுப்பதே ஹராம் பெருமானார் சாப்பிடுவதும் ஹராம் எல்லாம் ஜக்காத்தோட சேர்ந்து ஆனா நம்மை போன்றவர்களுக்கு கஃபாரா ஜகாத் மட்டும் ஏழைகளுக்கு கூடும் பணக்காரர்களுக்கு கூடாது ஆனா சதக்காத்துகளோ கஃபாராத்துகளோ மற்றவர்களுக்கு அலால் நேர்ச்சி பண்ணக்கூடியவருக்கு அவருக்கு மட்டும் ஆறாம் பாக்கி எல்லாத்துக்கும் ஆறாம் நான் ஒரு நேர்த்திகை பண்ணுகிறேன் என் பையன் அப்படி செஞ்சுட்டான் இப்படி செஞ்சுட்டான் அல்லது காய்ச்சல் நல்லாகிறது என்று சொன்னால் நான் ஒரு ஆட்டை கொடுக்கிறேன் என்று நேர்ச்சி செய்தால் நேர்ச்சி செய்தவர் சாப்பிடுவதாம் மற்றவர்கள் சாப்பிடலாம் பணக்காரர்கள் ஏழைகள் யார் வேண்டுமானாலும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கு ஆனால் ஆனால் பெருமானாருக்கு தாராம் அடுத்த மசாயில் அல் வக் அல் முபையினா தனக்கு பெருமானார் வக்ஃபு செய்து கொள்வது ஹராம் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி மாதிரி தாம் சொத்த சொத்த வாங்கி வாங்கி சேர்த்து சேர்த்து போடுறது தனக்கு பினாமி வச்சுக்கிறது அதனாலதான் நிறைய சுனாமி எல்லாம் வந்தது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் இதை போன்று பெருமாள் பெருமானாரு நடக்குது இன்னொருத்தரை இன்னொரு பார்வை பார்க்கறது இது நமக்கு ஹலால் ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி பார்ப்போம் நம்முடைய மேனேஜர் ஒரு மாதிரி பார்ப்போம் தொழிலாளி ஒரு மாதிரி பார்ப்போம் அவரை ஒரு மாதிரி இவரை ஒரு மாதிரி பார்ப்பதெல்லாம் நமக்கு ஹலால் காரணம் மனிதனால் இருக்க முடியாது ஆனால் பெருமானாருக்கு அது ஹராம் எல்லோரையும் ஒரே கண் கொண்டு பார்க்க வேண்டும் அடுத்த மசாயிலும் எழுதுகிறார்கள் பெருமனா செல்லல்லா ஒளிவசல முஸ்ரிக்கீன்களிடத்திலிருந்து ஹதியாவை பெறுவது காபிர்கள்ட்ட இருந்து ஹதியா பெறுவது நமக்கு அலா ஒருத்தர் வந்து காபிர் ஒருத்தர் வர்றாரு வீட்டுக்கு வந்து பிரசன்டேஷன் என்று ஏதாவது கல்யாணத்துல வந்து கொடுக்கறாரு வாட்ச கொடுக்கறாரு அதை கொடுக்கறாரு இதை கொடுக்கறாரு நமக்கு ஹலால் ஆனால் பெருமானாருக்கு அது ஹராம் முஸவ்வக் பைத்தி முஸவ்வக் அலங்கரிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே வாழ்வது நமக்கு ஹலால் பெருமானாருக்கு அது ஹராம் அலங்கரிக்கப்பட்ட வீடுகளுக்குள்ளே நுழைவதே ஹராம் அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு தஆலா ஒரு அழகான வீடு கட்டுகிறார்கள் பெருமானார் அந்த வழியாக செல்கிறார்கள் பெருமானார் அந்த வீட்டினுடைய அழகை பார்த்துவிட்டு அப்துல்லாஹ் இப்னு சலாமுக்கு சலாமே சொல்றதில்லை நாலு நாள் சலாம் சொல்லல அவர் வீட்டை போய் இடிச்சிட்டு வந்துட்டார் நாயகம் சலாம் சொல்லாத அந்த வீடு எனக்கு தேவையில்லை என்று வீட்டை இடித்து விட்டு வாக்கி விட்டு வந்தார் பெருமான ஸல்லல்லாஹு கோலி வஸல்லம் அலைக்கும் என்றார்கள் உன் வீட்டுக்குள்ளே நான் வர வேண்டாமா அப்துல்லா இப்னு சலாம் உன் வீட்டுக்குள்ளே நான் வர வேண்டாமா அல்லாஹ் ரப்பல் அலங்கரிக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே என்னை நுழைய கூடாது சொல்லி இருக்கிறான் என்றார்கள் பூமான் நபிகள் குமான் செல்லல்லா கோலி வசலம் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட சில சலுகைகள் நாயகத்துக்கு பத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன் நிறைய தொழுகைகள் இஹலாலுல் கனாயிம் மற்ற நபிமார்களுக்கு எல்லாம் கனிமத் பொருள் ஹலால் இல்ல போர்க்களத்துல வெட்டி கிடைச்சினா அந்த பொருளை கொண்டு போய் ஒரு ஓரத்துல வச்சிரணும் நெருப்பு சாப்பிடும் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ஹலாலாக்குகிறான் வீணா நெருப்பு சாப்பிடுது உங்க கவுமு சாப்பிடுறது நாயகமே அதனால நீங்க எடுத்துட்டு போங்கன்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரண்டாவது ஜுஇலத் லி அல் அர்து மஸ்ஜிதா பூமி முழுவதும் உங்களுக்கு பள்ளியாக்கப்பட்டிருக்கிறது எங்க வேண்டாலும் பள்ளி கட்டலாம் ஆனா நம்ம சமுதாயத்துல பள்ளி கட்டுறதுக்கு தான் ரொம்ப தடையா நிக்கிறான் சமுதாயத்திற்கே அழகி காட்டுகிற கூடம் பள்ளிக்கூடம் ஒரு பள்ளி இருந்து விட்டால் அங்கு அதாவுகள் நீக்கப்படுகிறது பெருமானார் சொன்னார்கள் இன்றைக்கு பள்ளிக்கு தடை பெருமானார் சொன்னார்கள் பூமியில் எங்கும் பள்ளி கட்டலாம் எந்த நபிக்கும் அந்த சட்டம் இல்லை மூன்றாவதாக ஒழு நாயகத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது நாளை மறுமை நாளையிலே உர்ரே எல்லா கோமுகளும் நின்று கொண்டிருக்கிற பொழுது பழி பழிச்சென்று மின்னுமாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இது என்னுடைய கோம் இது என்னுடைய கோம் இது என்னுடைய கோம் எப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிற பொழுது ஒளி செய்த அடையாளத்தால் அவர்களுக்கு ஒளி செய்த இடங்களிலிருந்து பிரகாசம் வரும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே பிரகாசமாக காட்சி தரக்கூடியவர்கள் என்னுடைய சமுதாயம் தான் இதை வைத்து என் சமுதாயம் என்று நான் தெரிந்து கொள்வேன் எனக்காக வேண்டிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததுதான் ஒலு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் வாங்கி கொடுத்த சரி இஷா தொழுகை பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தது இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்தது ஆலமனை இஸ்லாம் ஸலாம் சுபஹை தொழுதிருக்கிறார்கள் ரெண்டு ரக்காத் தௌபா ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் பாவம் செஞ்சிட்டேன் மன்னிச்சிருன்னு சொல்லி ரெண்டு ரக்காத் தொழுதார்கள் அது சுபகாக மாறியது இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் நான்கு ரக்காத் தொழுதார்கள் அதுல அதனால அல்லாஹ் சரி போ மூணாவே வச்சுக்கங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூணு ரக்காத்தை கொடுத்து விட்டான் இஷா தொழுகையை எந்த கவுமுகளும் தொழுவதில்லை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கவுமுக்கு மட்டும் இஷாவை கொடுத்திருக்கிறான் பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் சலுகையாக இஷா தொழுகையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இது பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானது உலகத்தில் யாருக்கும் சொந்தமில்லை அஞ்சாவது சஃபு கசுஃபுஃபில் மலாயிகா வேறு எந்த கோமுக்கு அல்லாஹ் சொல்லாது நாம் அணி நிற்பதற்கிறதே மலக்குகள் செப்பு நிற்பதை போன்று என்றார்கள் பெருமானார் நாம தொழுகையிலே நிற்கிற செப்புகள் பெருமானாருக்கு மட்டும் கொடுத்த சட்டம் மலக்குகள் நிற்பதை போல யூதர்கள் நம்முடைய தொழுகையை பார்த்து மூன்று விஷயத்தில் போராமை கொண்டார்கள் முதல்ல சப்பு அடுத்து ஆமீன் சொல்வதை பார்த்து வலல்லால் என்று சொல்லும்போது எல்லோரும் ஆமீன் சொல்லுகிறோமே இந்த ஆமீன் எங்களுக்கு கிடைக்கவில்லையே வழக்குகளின் ஆமீனோடு இந்த ஆமீன் சேருகிறதே போராமை மூன்றாவது சலாம் கொடுப்பது இந்த தொழுகையின் நிறைவு ஒரு சலாமோடு முடிகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் இந்த மூன்றும் யூதர்களை தூங்க விடவில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவும் பெருமானாருக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்ததே ஆறாவதாக பல வகை தொழுகைகள் மற்ற கவுங்களுக்கெல்லாம் கொடுக்காத அளவுக்கு பல வகை தொழுகைகள் நமக்கு மட்டும் இருக்கிறது சூரிய கிரகணம் அதுக்கு ஒரு தொழுகை இருக்கிறது சலாத்துல் குசூஃப் சந்திர கிரகணம் சலாத்துல் குசூஃப் மழை தொழுகை சலாத்துல் இஸ்திஸ்கா மேகம் தூண்டு விட்டதா சலாத்துல் லுல்ம் போர்க்களத்திலே சலாத்துல் ஹவுஃப் எத்தனை தொழுகைகள் நமக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்த தொழுகைகள் அஞ்சு நேர தொழுகை மட்டுமல்லாம ஸலாத்துல் ஹாஜத் இருக்கிறது ஸலாத்துல் தஸ்பீஹ் இருக்கிறது ஸலாத்துல் லுஹா இருக்கிறது ஸலாத்துல் அவாபில் இருக்கிறது ஸலாத்துல் தஹஜ்ஜுத் இருக்கிறது ஏராளமான தொழுகைகள் இது யார் வாங்கி கொடுத்தது பெருமானார் வாங்கி கொடுத்தது அதிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு தொழுகை பல மில்லியன் டாலர் மதிப்புள்ள ஒரு தொழுகையை பெருமானார் அறிமுகப்படுத்துகிறார்கள் கனுசுல் உம்மாலில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவித்து விட்டு சொல்கிறார்கள் நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த தொழுகையினுடைய நன்மையையும் இந்த தொழுகையினுடைய அசரையும் கண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் உங்களுக்கு கஷ்டமா வீட்டில் பிரச்சனையா தொழிலில் பிரச்சனையா உடலில் பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் சோதனையா இடுக்க இடுக்கண்களா இன்னல்களா நஷ்டங்களா துன்பங்களா துயரங்களா அத்தனையும் நீக்குகிற அற்புத ஆற்றல் படைத்த நான்கு ரக்காத்தை பெருமானார் கட்டுக் கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஏராளமான சகாபாக்கள் பதினைந்துக்கும் மேற்பட்ட சகாபாக்கள் எழுதி காட்டுகிறார்கள் அந்த தொழுகை ஏறட்டும் அல்ல சலாத்து நபில் நாலு ரக்கா தக்பீர் கட்டி முதல் ரக்காத்துல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு 10 முறை குல்ஹு அல்லாஹ் இரண்டாவது ரக்காத்திலே ஃபாத்திஹா 20 முறை குல்ஹு அல்லாஹ் மூன்றாவது ரக்காத்திலே ஃபாத்திஹா 30 முறை குல்ஹு அல்லாஹ் நான்காவது ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா 40 முறை குல்ஹு அல்லாஹ் சலாம் கொடுத்ததற்கு பிறகு 50 முறை குல்ஹு அல்லாஹ் ஓத வேண்டும் அதற்கு பிறகு 70 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும் 70 முறை லா ஹவுல வலா குவத்தை இல்லா என்பதை சொல்லி அல்லாஹ்விடத்திலே தன் நாட்டத்தை கேட்டால் தன் நாட்டத்தை கேட்டால் அல்லாஹ் கொடுக்காமல் கொடுக்க வெக்கப்படுகிறான் அல்லாஹ் கொடுக்காமல் இருக்க வெக்கப்படுகிறான் என்றார்கள் அன்புக்குரியவர்களே குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ஹுவல்லா முதல் ரக்காத்தில் 10 இரண்டாவது ரக்காத்தில் 20 மூன்றாவது ரக்காத்தில் 30 நான்காவது சல்லல்லாஹு வாங்கி கொடுத்த சலுகைகளில் ஒன்று இந்த நோன்பு காலத்துல ஒரு சகாபி வர்றார் நாயகமே சகர் நேரத்தில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் நாயகமே குளிக்கிறதுக்குள்ளாட்டி மோதினார் பாங்க சொல்லிட்டார் நாயகமே நோன்பு வைக்கலாமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் செல்லல்லா அலைஹி இது எனக்கும் நேர்ந்திருக்கிறது என்றார்கள் இது எனக்கும் நேர்ந்திருக்கிறது என்றார்கள் நான் குளிப்பதற்குள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டது நான் குளித்துவிட்டு நோன்பை வைத்துக் கொண்டேன் நோன்புக்கு இது தடையில்லை என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு நாயகமே உங்க கதை வேற என் கதை வேற நாயகமே உங்களுக்கு அல்லாஹ் நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கிறான் என் கதை வேற எனக்கு நோன்பு கூடுமா என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதற்கு முந்தைய சமுதாயத்திற்குத்தான் கூடாது இரவு நேரத்திலேயும் மனைவியோடு சேரக்கூடாது என்பது முந்தைய சமுதாயத்தின் சட்டம் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்தது சகல வரை பாங்க சொல்லுகிற வரை மனைவியோடு சேர்ந்து கொள்ளலாம் என்ற சட்டம் நம்முடைய சமுதாயத்திற்கு மட்டும் பெருமானாருக்கு மட்டும் வழங்கப்பட்ட சட்டம் பெருமானாருக்கு முன்னாடி எல்லாம் ஏதாவது கவலை கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னா இன்னால் லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இருக்காது நாயகத்துக்கு மட்டும் கொடுத்த வார்த்தை அது இன்னால் லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன் கஷ்டமா இறந்து விட்டார்களா கவலையா இன்னால் இல்லா சொல்ல வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே கூட சொல்கிறான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து கொண்டு போய் கிணத்துல தள்ளிடுவாங்க உடனே யா யூசுஃபா அசப்பன் யா யூசுஃபா யா அசப்பா கை சேரமே இன்னா லில்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கை சேரமே இப்படித்தான் பயன்படுத்தினார்கள் நமக்கு மட்டும் கிடைத்ததுதான் இன்னால் இல்லா லைலத்துல் கத்ர் எந்த கோமுக்காவது உண்டா லைலத்துல் கதர் எந்த கவுமுக்காவது உண்டா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மட்டும் கொடுத்தது லைலத்துல் கதர் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் கன்சுல் அரிஸ் அரிசுக்கு கீழிருந்து உள்ள வார்த்தை இதிலே 99 நோய்களுக்கு நிவாரணம் இருக்கிறது பெருமானார் சொல்கிறார்கள் அது மிக குறைவானது கவலை என்றார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட சலுகைகளில் ஒன்று இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி இன்னும் சில விஷயங்களை பெருமானார் தனக்குத்தானே வாஜிபாக்கிக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குத்தானே வாஜிபாக்கிக் கொண்டது உண்மையிலே அது வாஜிப் அல்ல ஸலாத்துல் கிஃபாயா ஆனால் பெருமானார் அதை ஃபர்ல் ஐனாக ஆக்கிக் கொண்டார்கள் தவக்கல்து அலல்லாஹ் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கிக் கொண்டார்கள் விராதடி அல்லாஹ் ரெண்டு நாள் உணவை பெருமானார்ட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க ரெண்டு பறவையை கொடுத்தார்கள் ஹதீஸ்ல வருது ரெண்டு கோழி பறவை என்ன ரெண்டு கோழியை கொடுக்கறாங்க பிலால் அலி பார்த்து பெருமானார் சொன்னாங்களா இன்றைக்கு உணவு கொடுக்கிற அல்லாஹ் நாளைக்கு நமக்கு கொடுக்க மாட்டானா எதுக்கு பிலால் ரெண்டு இன்றைய தேவையை மட்டும் பூர்த்தி செய்தால் போதாதா நாளைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு உணவு கொடுப்பான் பிலால் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு இதைவிட பெரிய சான்று காட்ட முடியாது அகீகாவை பெருமானார் வாஜிபாக்கி கொண்டார்கள் நமக்கெல்லாம் அகீகா முஸ்தஹப் ஒரு குழந்தை பிறந்துச்சு ஆண் குழந்தை பிறந்தா ரெண்டு ஆடு கொடுக்கிறது நமக்கு முஸ்தஹப் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாஜிப் எல்லா குழந்தைகளுக்கும் பெருமானார் அக்கீகா கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் 70 முறை இஸ்தியார் செய்வது நமக்கு முஸ்தஹப் ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அதை வாஜிபாக்கி கொண்டார்கள் அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்கீன்களின் தலைவன் அவனுக்கு போய் துணை வைக்கிறது கிளம்பிட்டாங்க ரசூலுல்லாஹ் உமர் அலிகள்லாம் சட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க நாயகமே போக வேண்டாம் போக வேண்டாம் அல்லாஹ் வசனத்தை எனக்கு நான் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் மன்னிக்க மாட்டேன் அப்ப 70 முறைக்கு மேல இஸ்திக்ஃபார் செய்யற 100 தடவை இஸ்திக்ஃபார் செஞ்சாங்களாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தொலை வைத்தார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான் வலா தக்கும் ஃபீ கப்ரிஹி அவன் கபரில் கூட நீங்க இருக்க கூடாது அல்லாஹ் கண்டித்தான் பெருமானார் தன்னின் மீது 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வதை வாஜிபாக்கி கொண்டார்கள் விக்ரு தொழுகை இருக்கிறதே அதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் வாஜிபாக்கி இந்த சமுதாயத்திற்கும் வாஜிபாக்கி வைத்தார்கள் கலாபுத்தைன் கடன்பட்டவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்காமல் இருப்பதை வாஜிபாக்கிக் கொண்டார்கள் பெருமானார் ஒரு ஜனாதா வருகிறது என்றால் பெருமானார் கேட்பார்கள் யாருக்காவது இவர் கடன் கொடுக்க வேண்டுமா ஆம் என்று சொன்னால் தொலை வைக்க மாட்டார்கள் பிறகு இஸ்லாம் வளர்ந்ததற்கு பிறகு இஸ்லாம் வளர்ந்ததற்கு பிறகு ஹைபர் போர்க்களத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் மாலில் இருந்து அவருடைய கடனை அடைத்துவிட்டு பெருமானார் தொலை வைத்தார்கள் வரலாறு சொல்கிறது மஷ்வரா ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னின் மீது வாஜிபாக்கிக் கொண்டார்கள் தானே சுயமாக செய்ய முடியும் ஆனாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுயமாக செய்ததாக வரலாறு இல்லை பெருமானார் மஸ்வராவை வாஜிபாக்கி கொண்டார்கள் தஹஜ்ஜத் தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாஜிபாக்கி கொண்டார்கள் லுஹருக்கு முன்னால் நான்கு ரக்காத் தொழுவதை ஃபஜ்ருக்கு முன்னால் இரண்டு ரக்காத் தொழுவதை பெருமான் நமக்கெல்லாம் சுன்னத்து சுன்னத்து முஅக்கதா ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அது வாஜிப் லஹருக்கு முன்னால் நான்கு ரக்காத் தொழுவது ஃபஜ்ருக்கு முன்னால் நான்கு ரக்காத் தொழுவது பெருமானாருக்கு வாஜிப் தஹஜ்ஜுத் தொழுவை நமக்கு சுன்னத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாஜிப் உம்ஹியா குர்பானி கொடுப்பதற்கிறது இல்லாதவர்கள் குர்பானி கொடுக்க தேவையே இல்லை ஆனால் இல்லாமையிலும் குர்பானி கொடுப்பதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்குத்தானே வாஜிபாக்கி கொண்டார்கள் இதெல்லாம் உலகத்தின் சட்டங்கள் இனி மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் அல்லாஹ் கொடுக்கிற தனி சட்டங்கள் என்று 300 சட்டங்கள் உண்டு பெருமானாருக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த தனி அதுல இருந்து ஒரு பத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எவ்வளவு தனித்தன்மைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் முதல் முதலில் கபரிலிருந்து எழுப்பப்படுவது யார் நான் தான் எழுப்பப்படுவேன் முதல் முதலில் சூர் ஊதி மயக்கத்தில் இருப்பார்கள் அந்த மயக்கம் தெரிவதும் நான் தான் முதலில் மயக்கம் தெரிவேன் எல்லோரும் தயங்கிக் கொண்டு மஹ்ஷரிலே நிற்கிற பொழுது முதல் முதலில் அல்லாஹ்விடத்திலே சஜிதா செய்பவனும் நான் தான் முதல் முதலில் பரிந்துரை மக்களுக்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நம்மனால முடியாதுன்றுவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல ஓடுவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் மக்களுக்காக ஷஃபாத் செய்வதும் நான் தான் செய்வேன் முதல் முதலில் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடப்பதும் நான் தான் கடப்பேன் தவிர மற்றவர்கள் இல்லை முதல் முதலில் சொர்க்கத்தின் வாயிலை தட்டுவதும் நான் தான் முதல் முதலில் சொர்க்கத்திற்குள்ளே நுழைவதும் நான் தான் அந்த வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு தான் வழங்கி இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் நாளைக்கு மஹ்ஷரிலே வாகனத்தில் செல்வது புராக்கில் எந்த புராக்கை கொண்டு மேராஜி நான் செல்லப்பட்டேனோ அதே புராக்கிலே நாளை மஹ்ஷரிலே நான் செல்வது நான் தான் செல்வேன் வேற வேறு யாருக்கும் அந்த புராக் வழங்கப்படாது இது எனக்கு மட்டும் சொந்தமானது பெருமானார் சொல்கிறார்கள் மௌக்கிஃப் எல்லோரும் நின்று கொண்டிருப்பார்கள் நிர்வாணமாக இந்த நேரத்திலே முதல் முதலில் ஆடை அணிவிக்கப்படக்கூடியவனும் நான் தான் எனக்குத்தான் அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ்வினுடைய அரிசிக்கு பக்கத்திலே இருக்கிற மக்காமி மஹமூத் என்ற இடம் மக்காமி மஹமூத் என்ற இடம் உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படாத அந்த மக்காமுல் மஹமூத் எனக்குத்தான் முதல் முதலில் கொடுக்கப்படும் லிவாஉல் ஹம்து என்னுடைய கொடிக்கு கீழ் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை வழக்குகளும் அந்த அத்தனை நபிமார்களும் அந்த நபிமார்களின் உம்மத்துகளும் இந்த லிவாஉல் ஹம்துக்கு கீழே தான் வந்து கொண்டிருப்பார்கள் அவுல் கௌசர் என்ற தடாகம் எனக்கு மட்டும் தான் கொடுக்கப்படும் உலகத்தில் வேறு எந்த நபிக்கும் ஹவுலுல் கௌசர் என்ற தடாகம் கிடையாது கிடையாது என்னுடைய நசப் உலகத்துல இறந்ததற்கு பிறகு எல்லோருடைய நசபும் குலப்பெருமையும் அழிந்துவிடும் என் குலப்பெருமை மறுமையிலும் இருக்கும் பெருமானார் சொல்கிறார்கள் எல்லா இடங்களும் பூமியில் இருக்கிற என்னுடைய இடம் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு உயர்த்தப்படும் ரவுலா அது மட்டும்தான் சொர்க்கத்தில் இருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் குர்ஆன் தான் சொர்க்கத்தில் எல்லோரும் ஓதுகிற குர்ஆன் தௌராத் அல்ல ஜபூர் அல்ல இன்ஜீல் அல்ல என் குர்ஆன் தான் ஓதப்படும் சொர்க்கத்தினுடைய தரஜாக்களும் குர்ஆனினுடைய ஆயத்தை அடிப்படையாக வைத்து தரஜாக்கள் உயர்த்தப்படும் இத்தனையும் எனக்கு மட்டும் என்று அபுல் ஆலமீன் கொடுத்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே அந்த உம்மத்திலே பிறந்திருக்கிற நாம் அண்ணன் பெருமானாருக்கு என்ன செய்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் அண்ணன் பெருமானாரின் மீது ஆயிரக்கணக்கான செலவாத்துக்களை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சஃபாத்தை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக வாஹுரு தாவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليه ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعاله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صل عليه وسلم